சக்தியை சடுதியில் வருவாள் பக்தர்க்கு அருளும் பரமண்மனையாள் பாதம் இரண்டில் குழு சுகல் கீதம் பாடும் கிண்கிணி சடங்கை பைய செய்யும் பைந்து முயலிலால் கையில் சூளத்தோடு காக்க இங்கு வந்து வருக வருக மலையால் வருக வருக வருக மாண்புடன் வருக எந்திசை வாழும் எங்கர் போற்ற மண்டனை வளர்க்க சூளம் வருக மலை கரம் வாழ்த்த வருக வருக இன்ப சிவனின் நினைவோள் வருக ஆறு முகனின் அம்மா வருக கும் இன்று கூடவே வருக சிறந்த மகளே சீக்கிரம் வருக சக்தியின் ஒரு வேசடுதியில் வருக உமையவள் நீயே கிளி கிளி கிளி கிளி அமைப்பவள் நீயே வழி வழி வழி வழி வினைகள் அறுக்க வீரி நமோ நம கருணை வடிவே சரணம் சரணம் சரதம் மகளே வருக வருக அசுரரை அழித்த அம்மா வருக எந்த அணையாடும் எழிலூல் கையில் பதினெட்டாயிரம்பாசாங்குசமும் கருணை விழிகள் கனி திகழ விரைந்தனை காக்க விழியூள் வருக ஐயும் கிளியும் அடைவுடன் சவுகும் முயொழி சவும் உயிரையும் கிளியும் கிளியும் சவும் கிளருளியையும் நிலைவற்றென் நித்தமும் ஒளிரும் சக்தி நீயும் தனி ஒளியவும் குண்டலி ஏறி குளமகள் வருக அன்னை முகமும் அருள் கூறும் அழகும் செவ்வொளி நெற்றியும் நெடிய புருவமும் பதினெட்டு கையும் பவள செவ்வாயும் நன்னறி நெற்றியில் நவரத்ன சுட்டியும் எழில் சேர் செவியில் இறங்கும் குண்டலமும் அன்பும் கருணையும் மாறுளும் நெஞ்சில் பல்வகை மணியும் பதக்கமும் தரித்து நல்வகை சேர்ந்த நவரத்ன மாலையும் உன்புகள் வாடும் முத்தணி மார்பும் செப்பட கூடைய திருவையுருந்தியும் முருகனின் மடியில் சுடருளிப்பட்டும் நவரத்தினம் பதித்த நற்சீராவும் எங்குகனமர்ந்த எழில் சேர்கால்களும் சிறந்த கால்களில் கொழு சூழி இசைக்க ஜககண ஜககண ஜககண ஜகண முக முக முக முக முக முக முகண நக நக நக நக நக நக நகண டிகு குண டிகு குண டிகு குண டிகுண ஓம் ஓம் ஓம் ஓம் ஓம் ஓம் ஓம் ஓம் ஸ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீம் கிளீம் கிளீம் கிளீம் கிளீம் கிளீம் கிளீம் கிளீம் கிளீம் கிளீம் கிளீம் கிளீம் கிளீம் கிளீம் கிளீம் கிளீம் கிடங்குடிங்கு உயிர் சக்தி அவளே உள்ளே இருப்பாள் முந்து முந்து முன்னால் முந்து முந்து முந்து முன்னால் முந்து எந்தனையாலும் என் உயிரம்மா மைந்தன் வேண்டும் மர மகிழ்ந்துதவு லாலா லாலா லாலா வேசமும் லீலா லீலா லீலா வினோதம் என்று உண்டிருவடியை உறுதியை பற்றி எந்தளை வைத்தே நிலையடி காக்க என் குயிரே என் நம்ம காக்க பண்புடை விழியால் என்னை காக்க அடிய மாதளம் எழில் சூழ் காக்க சிகப்பு சேர்ற்றி இரு சூழ் காக்க கடங்கும் கண்களை கருஞ்சூழ் காக்க செவிகள் இரண்டும் செஞ்சூழ் காக்க நாசிகள் இரண்டும் நல் சூழ் காக்க பேசும் வாய்தனை பெரும் சூழ் காக்க முப்பத்திருவல் முனி சூழ் காக்க செந்தமிழ் நாவை செஞ்சூல் காக்க கண்ணம் இரண்டை கதிர் சூழ் காக்க என்னிலம் கடுத்தை இனிய சூழ் காக்க மார்பை ரத்து நபடி சூழ் காக்க சேர்ந்த நெஞ்சினை நீர் சூழ் காக்க வடிசோல் இருதோல் வனப்புடன் காக்க பிடரிகள் இரண்டும் பெரும் சூழ் காக்க அழகிய முதுகை அருள் சூழ் காக்க பழுவதினாரும் வரு சூழ் காக்க வெற்றி சூழ் வயிற்றை விளங்கவே காக்க சிற்றிலை அழகுற செஞ்சூழ் காக்க அறிஞான் கயிற்றை அருள் சூழ் காக்க ஆண் பெண் கூறிகளை அழகு சூழ் காக்க பிட்டம் இரண்டும் பெரும் சூழ் காக்க வட்ட கூதத்தை வல் சூழ் காக்க பனை தொடை இரண்டும் வரு சூழ் காக்க கணைக்கால் முழங்கால் கதிர் சூழ் காக்க ஐவிரல் அடியினை அருள் சூழ் காக்க கைகால் இரண்டும் கருணை சூழ் காக்க முன்கை இரண்டும் முரண் சூழ் காக்க பின்கை இரண்டும் பின் அவள் இருக்க நாவில் சரஸ்வதி நத்துணையாக நாபி கமலம் நல் சூழ் காக்க முப்பால் நாடியை முனை சூழ் காக்க எப்பொழுதும் என்னை எதிர் சூழ் காக்க அடியேன் வசனம் அசைவுள நேரம் கடுகவே வந்து கனக சூழ் காக்க வரும் பகல் தண்ணில் வஜ்ர சூழ் காக்க அறையிருள் தண்ணில் ஆறும் சூழ் காக்க ஏமத்தில் சாமத்தில் எதிர் சூழ் காக்க தாமதம் நீக்கி சதுர் சூழ் காக்க காக்க காக்க கனக சூழ் காக்க நோக்கும் போதே நோய்களும் நீங்கும் தாக்கும் போதே தடைகள் தகரும் பார்க்கும் போதே பாவமும் அழியும் பில்லி சூன்யம் பெரும் பகையகளும் வல்லிய பூதம் வாழாட்டும் பேய்களும் அல்லல் தருகின்ற அடங்க முனி பிள்ளைகள் கொள்ளும் பின் வீட்டு பேய்கள் கொல்லிக்கண் பேய்களும் குணங்கட்ட பேய்களும் பெண்களை தொடரும் பேதை பேய்களும் அடியனை கண்டால் அங்கே அழிந்திட இரத்த காட்டெறி இருமாப்பு படைகள் இரவிலும் பகலிலும் எதிர்வரும் தீயரும் கண்டதும் காடியுடனைத்தும் விழாது தொடரும் வினைமிகு வேகனும் தண்டியம் செய்யும் சண்டாளர்களும் என் பெயர் கேட்டதும் இடி விழுந்து நடுங்கிட அறியாது வைத்த அற்பொம்மைகள் பூனை மயிரும் பிள்ளைகள் என்போம் கைகால் நகங்களும் மண்டை ஓடும் பொம்மைகள் உடனே பானையில் வைத்த வீட்டினில் வைக்கும் வீணை வீடித்தோர்கள் பொம்மையில் அணியை அடித்தே வைத்து காசு பணத்துடன் சோற்றையும் வைத்து குங்குமம் ஜவித்து கூடவே வைத்தோர் அடியனை கண்டால் அலறி அழிந்திட பகையும் தீயோரும் வந்து வணங்கிட யமனி நாட்களில் எழுந்து ஓடிட பயந்து அழுது பாய்ந்து ஓடிட மனமும் கலங்கி மறைந்து ஓடிட கற்களை முட்டி கயற்றால் கட்டி உடம்பெல்லாம் நோக உடனே கட்டு எலும்புகள் உடைய எட்டி உதைத்து கட்டும் கட்டில் கைகால் நொறுங்க அடிக்கும் அடியில் கண்கள் வெளிவர சிறு சிறு துண்டாய் சீவி போடு அரு அரு என்றே பகையை அறுத்திடு சொருகு சொருகு சூளம் சொருகு நெருப்பு அவர்கள் நெஞ்சில் பற்றிட எரியட்டும் நெருப்பு என்றென்றும் அங்கே சூளத்தை எரிவாய் சூழ்ந்தது ஓட புலிகள் நரிகள் பொல்லாத நாய்கள் எலிகள் கரடிகள் எல்லாம் கூட தேலுகள் பாம்புகள் சியான் புறான்கள் பால்பட்டு போன பூச்சிகள் கடித்து எரிய விஷமும் உடனே இறங்க காயங்கள் சுழுக்குகள் கதரும் தலைவழி வாதம் காய்ச்சல் வலிப்பு நோய்கள் சூளை சயம் குன்பம் சொரியும் சிறங்கும் வழிகள் புண்கள் வயிற்று நோய்கள் ராஜபிழிவிகள் ராத்திரி நோய்கள் பூனை நாய் சிலந்தி கடிகள் பல்வழி அரணை ஆப்பு கட்டிகள் எல்லா நோய்களும் என்னை கண்டதும் கதறி ஊட கருணை புரிவாய் அனைத்து உலகமும் அன்புடன் உறவாய் ஆண் பெண் அனைவரும் அன்றே நட்பாக நாட்டை ஆள்வரும் நட்புடன் உதவ உன்னை நம்பி உன் பெயர் சொல்ல சக்தியும் நீயே சகலமும் நீயே திரிபுர சுந்தரி தினமும் நீயே சப்தமும் நீயே சலனமும் நீ விஷ்ணுவின் தங்கை வீந்தனின் மங்கை தேவரை காக்க திரிசூல் எடுத்தாய் மாந்தரை காக்கும் மகிமை அவளே காலனை அழித்து ககனம் காப்பாய் எல்லோரை காக்க இப்போதை வருவாய் தனிகை ஆளும் சங்கரன் மனையாள் காஞ்சி நகரமர் காமாட்சி தாயே மதுரை அரசாடும் மாபெரும் அரசி கற்காவூர் காத்து கருணை தெய்வம் மாங்காடு அமர்ந்த மங்கையர் கரசி காசியில் சிரிக்கும் விஷலாட்சி தாயே கலைகளின் அரசி கலைமகள் என்றும் என்னிடம் இருக்க நான் தினம் பாட என்னுள் இருக்கும் எந்த தாயை பாடுவேன் தினமும் பயந்த உள்மொழியால் பாடினேன் பாடினேன் ஆனந்தத்தாளே கொஞ்சம் அழகுடன் குங்குமம் அணிய பாலும் வினைகளும் பாவமும் நீங்கி உன்னடி சேர உன்னருளாலே அன்புடன் தருவாய் கல்வியும் செல்வம் நல்ல வாழ்வும் நலமும் பிறவும் சீரும் சிறப்பும் சித்தியும் பெருக வாழ்க வாழ்க வளைக்கரம் வாழ்க வாழ்க வாழ்க திரிசூழ் வாழ்க வாழ்க வாழ்க மதுரைக்கு அரசி வாழ்க வாழ்க வாழ்த்தும் சிவனுடன் வாழ்க வாழ்க சிம்மம் ஏறினால் வாழ்க வாழ்க என்றுயரங்கள் நீங்க ஏதேனும் பிழைகள் ஏதேனும் தவறுகள் ஏதேனும் குறைகள் செய்திருந்தாலும் பெற்றவள் நீதான் பொறுப்பவள் நீதான் தந்தை சிவன் தான் தாயும் நீதான் உன் பிள்ளையின் மேல் அன்பாய் இருந்து ஒன்றே என்பால் உயிராயிருந்து உன்னிடம் வந்தோர் உயர்ந்திட வழி செய் ஆனந்த கவசம் விரும்பிய அசோக ஆனந்த சித்தன் பகர்ந்ததை காலையில் மாலையில் கவனமாய் தினமும் நன்றாய் குளித்து நல் துணி அணிந்து நினைவு தடுமாறாது நிற்கும் நிலையில் ஆனந்த சக்தி கவசம் இதனை சிந்தை ஒன்றாகி தியானிப்பவர்கள் ஒரு நாள் முப்பத்தாறு கொண்டு ஒதிய ஜபித்து சிகப்பும் மணிய எட்டுத்துக்குள்ள எம்மரும் அடங்குவர் செயல்களில் எல்லாம் வெற்றியை தருவர் எதிரிகள் எல்லாம் எப்போதும் வணங்குவர் சூரியன் முதலியோர் சூழ்ந்து உதவுவர் எப்போதும் என்றும் இளமையாய் வாழ்வர் என்றும் பதினாறாய் எப்போதும் இருப்பர் அன்னையின் கையில் உள்ள அருள் சூழத்தை பாதையாய் வைத்து பயணம் செய்க கண்ணால் காண கடும்பே ஓடும் தியோர் எல்லாம் தீந்து கருகுவர் நல்லவர் நெஞ்சில் நாளும் நிற்கும் அல்லவர் தீயோர் அழிக்கும் சூளை எந்த உள்ளம் என்னாலும் அறிந்து வீரலக்ஷ்மியை விரும்பிடும் தினமே சூரனை அழித்து துன்பம் நீக்கி தேவர்களுக்கும் தேனின்பம் தந்து காஞ்சிபுரத்தில் கடுந்தவன் செய்த செல்ல கால்களில் சேருவோம் என்றே என்னை ஆட்கொன்று எந்தன் நெஞ்சில் எப்போது இருக்கும் அம்மா போற்றி தேவர்கள் நெஞ்சில் வாழ்வாய் போற்றி பரமனின் நெஞ்சில் மகிழ்வே போற்றி அருள்மிகு அழகு அம்மா போற்றி அறக்கரை அழித்த அன்பே போற்றி காமாட்சி போற்றி கருணை போற்றி வெற்றி பெறுகின்ற சூளே போற்றி திரிபுர சுந்தரி புவனத்து அரசி சிம்ஹவாகினி சீரடி சரணம் சரணம் சரணம் அம்மா சரணம் சரணம் சரணம் சக்திய சரணம் சரணம் சரணம் அம்மா சரணம் சரணம் சரணம் சக்தி शरण